இந்த ஆன்லைன் பிசினஸ் அதே மாதிரி இன்னொரு சூதாட்டம் இருக்குது MLM multi level marketing MLM Amway கிம்பே பூம்பே எத்தனை சொன்ன பாருங்க இந்த ஆம்பே பிசினஸ் இந்த Amway business MLM multi level marketing இருக்காங்க இந்த எம்எல்எம் பிசினஸும் ரெண்டு வகையா ரெண்டு விதத்துல ஹராம் ஒண்ணு இது வந்து ஒரு வகையான சூதாட்டம் அதனால ஹராமே இன்னொன்னு என்ன சொன்னா இப்ப அந்த பிசினஸ் நான் ஒரு இந்த மைக் வாங்குறேன் இந்த மைக்குடைய சாதாரண விலை வாங்க போனா ஒரு ஐநூறு ரூபாய் வைங்களேன் இந்த எம்எல் அப்படி ஆயிரத்தி ரூபா எம்எல் எதிர்த்து சொல்லுவான் சாதாரண டூத் பேஸ்ட்டுக்கு நீங்க மத்த கடையில போய் டூத் பேஸ்ட் வாங்க ஐம்பது ரூபா நூறு கிராம் அவன் மட்டும் ஐநூறு ரூபா என்ன இந்த டூத் பேஸ்ட் எப்படிப்பட்டது தெரியுமா இதை வைத்து தேய்ந்தால் கழுப்பணி எல்லாம் விளம்பரம் உண்டாகும் இதுக்கு நான் இந்த யூத ரசனாரினுடைய எம்எல்எம் கோர்ஸ் கொடுத்தோம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு டீலாம் கொடுத்து ஒரு டிஃபன்லாம் கொடுத்து உங்களுக்கு உட்கார வச்சு அப்படியே தர்ஷன் முஸ்லீம் கிருஷ்ண பேசி அவர் தலைவர் வச்சு அப்படி தான் அட்ராக்ஷன் காட்டணும் நேரம் பார்த்து காட்டுப்பாங்க அந்த பார்த்து அவனுக்கு கரெக்டாக கடைசி என்ன சொல்லுவாடா நீ பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு பணத்தை சம்பாதிக்கிற வார்த்தையாக இருக்க வேண்டும் இப்போ நான் ஒரு மணி நேரம் தொண்டு தெரியுமா மனிதனை ஒரு கிறுக்கு பிடிச்ச வியாபாரி ஆக்கிறான் இந்த யூத ரசனானிகள் கிறுக்கு பிடிச்ச வியாபாரி என்ன என்ன போச்சல பண்றான்னா நீ யாரை பார்த்தாலும் பேசு எங்க பார்த்தாலும் பேசு பள்ளிவாசல பார்த்தாலும் பேசு கபிரஸ்தான பார்த்தாலும் பேசு கக்கூசல பார்த்தாலும் பேசு எங்க பார்த்தாலும் பேசு பேசி பேசி இந்த மார்க்கெட்டை வளர்த்தடா நீ வளர வளர வளர நீ ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீ தான் தமிழ்நாட்டுடைய அம்பானி பார்த்து அப்படியே இந்த எம்எல்ஏ தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சு தமிழ்நாட்டுக்கு பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் எவனா உருப்பட்டு நடந்து ஒரு ஆள் காட்டுங்க இவர் எம்எல்ஏ பைத்தியமாய் நீ பெரிய சொல்றேன் ஒரு ஆள் காட்டுங்க இடையில கோல்டு கொஸ்ட் வந்தாங்க கோல்டு கொஸ்ட் ஒரு தங்க நாணயம் அது ஒரு கிராம் தங்க மார்க்கெட்டுக்கு போனா ரெண்டாயிரம் ரூபா వర్గీకరణ వచ్చింది జ్ఞాపకంగా మనకు காந்த படுக்கை களிமண் சட்டி எங்கே வந்துச்சுக்கலாம் அதாவது மனிதன் சாதாரண ஆண்கள் அணியக்கூடிய உள்ளாடை அதுல நம்ம ஒரு சிலிக்கான் சட்டி மலேசியாவில்